السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد إذا قلتم فاعدلوا وقال النبي صلى الله عليه وسلم إن الله يحب الرفق في الأمور كله أو كما قال عليه الصلاة والسلام صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين புகழ் அனைத்தும் அல்லா ஜல்ல ஷானஹு தாலாவிற்கே உரித்தாக்குக எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சகாபாக்கள் சஹாபாக்கள் தாபிஐன்கள் எண்கள் சுகதாக்கள் சாலிகிங்கள் நாதாக்கள் நல்லவர்கள் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக்குக கண்ணியத்திற்கும் இறைநேசத்திற்கும் உரித்தான் அல்லாஹுவின் நல்லடியார்களே இன்றைக்கு இரண்டு தலைப்புகள் ஒன்றாக இணைக்கப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது மென்மையும் உண்மையும் சமுதாயத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கி சென்று கொண்டிருக்கிற விஷயங்களில் ஒன்றாகவே இந்த மென்மையும் இருக்கிறது உண்மையும் இருக்கிறது பெருமானார் செல்லல்லாகோ நீங்கள் செல்லும் மென்மை குறித்து என்ன பேசுகிறார்கள் உண்மை குறித்து என்ன பேசுகிறார்கள் இந்த சமுதாயத்தில் இது இருக்கிறதா என்பதை நாம் ஆய்வு செய்வதற்காக வந்திருக்கிறோம் அன்பிற்குரியவர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே மென்மை இஸ்லாம் என்பது ஒரு ஐந்து அமைப்புகளை கொண்டது அகீதா என்கிற கொள்கைகள் இபாதாத் என்கிற வணக்க வழிபாடுகள் மாஷரா என்ற குடும்ப வாழ்க்கை மாமலா என்கிற கொடுக்கல் வாங்கல் நடைமுறைகள் ஆதாப் அஹ்லாக் என்கிற ஒழுக்கம் சார்ந்த விஷயங்கள் இந்த ஐந்திலேயுமே மென்மையை மார்க்கம் கடைபிடிக்க சொல்லுகிறது இன்னல்லாக யுஹிப்பு ரிப்க ஃபில் உமூரி குல்லி உமா நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற பொழுது அனைத்து காரியங்களிலேயும் மென்மையை அல்லாஹ் பிரியப்படுகிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் ஆனால் இந்த சமுதாயத்திலே மென்மை இருக்கிறதா இல்லையா பெருமானாரின் காலத்திலே இருந்த மென்மை இன்றைக்கு உண்மையாக இருக்கிறதா இல்லையா என்று நாம் ஆய்வு செய்ய போகிறோம் அன்பிற்குரியவர்களே பெருமானாரின் காலத்திலே நாயகத்தினுடைய மென்மையையும் சஹாபாக்களின் மென்மையை பார்த்து இஸ்லாமானவர்கள் ஏறலாம் வரலாற்றில் ஒரு செய்தி பெருமானார் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் புகாரி ஷரீஃபிலே பதிவான வரலாறு கடுமையான தண்ணீர் பஞ்சம் பாலைவன பகுதியிலே பெருமானார் செல்லல்லாஹு அழிவு வஸல்லம் என்பவர்கள் தன்னுடைய தோழர்களோடு பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் கடுமையான தாகம் சஹாபாக்கள் எல்லாம் சொல்கிறார்கள் நாயகமே நாவரட்சியாக இருக்கிறது கால்நடைகள் எல்லாம் தாளத்தால் இறந்து விடும் போல் தெரிகிறது நாயகமே தண்ணீருக்கு ஏதாவது வழி செய்யுங்கள் நாயகமே பெருமனார் செல்லல்லா அலைஹி வஸல்லம் அலி இன்னொரு சகாபியையும் அனுப்பி வைக்கிறார்கள் யாராவது எங்காவது தண்ணீர் இருக்கிறதா பார்த்து வாருங்கள் சென்றார்கள் தூரத்திலே ஒரு பெண்மணி ஒட்டகத்திலே ரெண்டு குடம் தண்ணீர் கொண்டு வருகிறார் இதை பார்த்து நேர அலிரலி அல்லாஹுத்தால அந்த பெண்ணிடத்திலே சென்றார்கள் அம்மா தண்ணீர் எங்கிருந்து பிடித்து வருகிறாய் என்று கேட்க அந்த அம்மா சொல்லுச்சு நேத்து இந்த நேரம் கிளம்புனேன்னுச்சு நேற்று இந்த நேரம் கிளம்பினேன் நான் இப்பொழுது இங்கு வருகிறேன் ஒரு நாள் பயண தூரம் சென்று தண்ணீரை கொண்டு வருகிறது அந்த பெண்மணி அழிதடி என்ன சொன்னார்களாம் அம்மா இந்த தண்ணீர் எனக்கு வேண்டும் எங்களிடத்திலே ஒரு பெரிய மனிதர் இருக்கிறார் அவர் தாகத்திலே வாடிக்கொண்டிருக்கிறார் ஒரு சமூகமே உடன் இருக்கிறார்கள் வேண்டும் அம்மா எந்த அம்மா தான் கொடுப்பாங்க ஐயாமார்கள்ட்ட வாங்கிடலாம் அம்மாமாரிடத்திலே தண்ணீரை வாங்க முடியுமா முடியாது என்று சொல்ல அலிரலியல்லாஹு ஒரு அதிசய மனிதர் இருக்கிறார் அவரிடத்திலே தண்ணீரை கொடுக்கலாம் இந்த தண்ணீர் அப்படியே கிடைக்கும் உங்களுக்கு என்றெல்லாம் சொல்லி கடைசியிலே அதிரடி அல்லாஹுத்தால பெருமானார் இடத்திலே கொண்டு வருகிறார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி செல்லும் அந்த பெண்மணி பார்த்து கொண்டே இருக்கிறார்கள் பெருமானார் தண்ணீரை சாய்க்கிறார்கள் கூட்டத்தில் இருக்கிற அத்தனை பேர்களும் குடித்தார்கள் கால்நடைகளும் குடித்தது பெருமானாரும் குடித்தார்கள் எல்லோரும் சில சகாபாக்கள் குளிக்கவும் செய்தார்கள் எல்லாம் நடந்தது ரெண்டு குடம் அப்படியே இருந்தது பெருமனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய நடத்தையை பார்த்து அதிர்ந்து போயிருக்கிற இந்த பெண்மணியை பெருமானார் வெறுமனே அனுப்பவில்லை இடத்திலே சொன்னார்கள் உங்களிடத்திலே சாப்பிடுகிற பொருள் என்ன இருக்கிறது என்று கேட்கிறார்கள் சில சகாபாக்கள் மாவு சவீக் பொரித்த மாவை கொண்டு வருகிறார்கள் பேரித்தம்பழம் வருகிறது மற்ற சில பொருட்கள் வருகிறது அது அனைத்தையும் ஒன்றாக சேர்த்து தண்ணீர் கொடுத்த அந்த பெண்மணிக்கு அன்பு வார்த்தைகள் பேசி அன்பளிப்புகளையும் செய்து பெருமானார் ஸல்லல்லாஹு அழிந்து செல்ல வந்தவர்கள் அனுப்பி வைக்கிறார்கள் சந்தோஷத்திலே அந்த பெண்மணி தன் இடம் செல்லுகிறது ஒரு நாள் வருகிறது பெருமானார் போருக்கு சென்ற நாயகம் எல்லா ஊர்களையும் பிடித்து வருகிறார்கள் அந்த அம்மா நீர் கொடுத்த அந்த தாயின் ஊர் வருகிற பொழுது பெருமானார் சொன்னார்கள் இந்த அந்த ஊர் மக்களிடத்திலே மென்மையாக நடந்து கொள்ளுங்கள் நமக்கு நீர் கொடுத்த சமுதாயம் இங்கு இருக்கிறார்கள் இவர்களை போர் தொடுத்து பிடிக்க வேண்டாம் என்று பெருமானார் சொல்லுகிறார்கள் போர் தொடுக்கவில்லை இதை அந்த பெண்மணி சொன்னார்கள் தன் சமுதாயத்திடத்திலே பெருமானார் எவ்வளவு மென்மையாக நடந்திருக்கிறார்கள் என்று ஊரே ஒன்று சேர்ந்து பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய கரம் பற்றி இஸ்லாத்தை தழுவினார்கள் எல்லோரும் ஷஹாதத்தை மொழிந்தார்கள் வரலாறு சொல்கிறது நாயகத்தினுடைய மென்மையான நடத்தையும் சொல்லும் பல பேர்களை இஸ்லாத்திற்கு கொண்டு வந்திருக்கிறது இந்த அமைப்பில் என்றைக்காவது நம் கடையிலோ நம் வீட்டிலோ பக்கத்து வீட்டிலோ மென்மையாக நடந்து நம்முடைய நடைமுறைகளை பார்த்து நம்முடைய சொற்களை பார்த்து இஸ்லாத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசையும் அவாவும் கொண்டவர்கள் எத்தனை பேர்கள் இருக்கிறார்கள் பாய்ந்தா பயப்படுறான் ஒரு காலம் இருந்தது பாய் என்று சொன்னால்தான் மரியாதை ஏனென்றால் நடத்தைக்கு பேர் போனவர்கள் இன்றைக்கு பேர் போனவர்களாக இருக்கிறார்கள் பார்க்கிறோம் பெருமனார் செல்லல்லாஹு அலைஹி செல்லும் போர்க்களத்தில் நாயகத்தினுடைய வரலாறுகள் அத்தனையும் பொன்னெடுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய வரலாறுகள் கைபர் போர்க்களம் உக்கிரமமாக நடந்து கொண்டிருக்கிறது பெருமனா செல்லல்லாஹு உக்கிரமமாக நடந்து கொண்டிருக்கிறது போர்க்களம் பின்னால் ஒருவர் வாளை எடுத்து வெட்டுவதற்காக நாயகத்தின் மீது எவ்வளவு கோபம் இருந்திருக்க வேண்டும் வாளை எடுத்து வெட்டுவதற்காக வாளை எடுக்கிறார் ஓங்குகிறார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய கழுத்துக்கு அருகில் கொண்டு வருகிறார் நாயகத்தை பாதுகாக்க பொறுப்பை அல்லாஹ் எடுத்துக் கொண்டான் வல்லாஹு யஸிமுக மினன்னாஸ் பெருமானார் யார் கையில அல்லாஹ் ஒப்படைக்கல பூனப்படை யானைப்படை எல்லாம் பெருமானாருக்கு கிடையாது பாதுகாக்கிற பொறுப்பை அல்லாஹ் எடுத்ததால் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் பெருமானாரை திருப்பினார்கள் முன்ன நின்று கொண்டிருக்கிறார் ஓங்கிய வாளோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாமாக இருந்தால் என்ன நடந்திருக்கும் ஓங்கிய வாளோடு ஒருவன் நம்மை பார்த்து நிற்கிறான் நாமும் நேரடியாக நிற்கிறோம் நம்முடைய ஆற்றல் அவனை விட வலுவாக இருக்கிறது என்றால் நாம் என்ன செய்திருப்போம் வீடு போய் சேருமானா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒன்றும் பேசவில்லை தன்னுடைய புனிதமான வலதுகரத்தை அவர் நெஞ்சிலே வைத்தார்கள் என்னை ஓங்கி வெட்ட வந்த இவருக்கு ரபுல் ஆலமீனே ஹிதாயத்தை கொடு என்றார்கள் உலகத்தில் எந்த தலைவனும் நினைக்காத ஒன்றை பெருமானார் நினைத்தார்கள் செய்தார்கள் போர்க்களத்தின் உக்கிரமத்தில் வெட்ட வந்த ஒருவன் வானோங்கி நிற்கிற ஒருவனை பார்த்து நெஞ்சிலே கை வைத்து யாழ்லா இவருக்கு ஹிதாயத்தை கொடு வாழ் வாளாக நிற்கிறது இவன் உருடா அல்லா இலாக இல்லல்லா அண்ண முகம்மது என்ற சூருல்லா என்று சைபத்தின் உஸ்மான் சஹாபியாக மாறுகிறார் இதுதான் பெருமானாரின் வாழ்க்கை எவ்வளவு மென்மையான நடத்தை அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் சகாபாக்களுடைய வாழ்க்கை பெருமானாரினுடைய வாழ்க்கை முழுக்க மென்மை ஒரு வரலாறு எல்லா ஹதீஸ் நூட்களிலும் இடம்பெற்ற வரலாறு நம்முடைய செவிகளில் அப்பொழுது அவ்வப்பொழுது தட்டிக்கொண்டே இருக்கிற வரலாறு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி செல்லத்தை சோதித்து பார்ப்பதற்காக யூதர்கள் பல கட்டத்தில் முயற்சி செய்திருக்கிறார்கள் பெருமானார் எப்படி இருப்பார்கள் ஒரு யூதன் பெருமானாரின் முகத்தை பார்த்தே தெரிந்து கொள்கிறார் இவர் நாயகம்தான் ஆனால் நாயகம்தான் என்று தெரிந்து கொண்டவர் நடத்தை எப்படி இருக்கிறது என்பதை சோதிப்பதற்காக பார்த்துக் கொண்டிருக்கிறார் சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார் ஒரே ஒரு நாள் பெருமானார் செல்லல்லா ஒளிவு செல்லும் இடத்திலே ஒரு ஏழை வருகிறார் எனக்கு ஏதாவது கொடுங்கள் என்று சொல்லுகிறார் பெருமானாரிடத்தில் ஒன்றுமில்லை பெருமானாரின் வீட்டிலும் ஒன்றுமில்லை பெருமானார் தயங்கிக் கொண்டிருப்பதை பார்த்த அந்த யூதன் பயன்படுத்திக் கொள்ளுகிறான் முகம்மதே நான் அந்த ஏழைக்கு பணம் தருகிறேன் ரெண்டு மாதத்திற்கு பிறகு நீங்கள் எனக்கு பேரித்தம்பளமாக கொடுங்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரி என்றார்கள் பெருமானாரை சோதிப்பதற்கான நல்ல தருணம் வந்துவிட்டது ரெண்டு மாதம் முடிவதற்கு ரெண்டு நாள் இருக்கிறது பெருமானார் சகாபாக்களோடு இருக்கிறார்கள் அருகில் உமர் அலி அல்லாஹு தஆலாவும் நின்று கொண்டிருக்கிறார்கள் இந்த நேரத்திலே வேகமா வந்து சட்டையை முறுக்கினான் பெருமானாரினுடைய சட்டையை முறுக்கினான் பொதுவாகவே அரபுகள் பொய் சொல்பவர்கள் வாக்குறுதியை மீறுபவர்கள் ரெண்டு மாதம் முடிந்து விட்டது பேரித்தம்பளம் தருகிறேன் என்று சொல்லியிருக்கிறே தரவில்லையே பெருமானாரை ஏறிட்டு பார்த்தாலே உமர் அலி அல்லாவுக்கு பிரஷர் ஏறிவிடும் பெருமானாரை பார்த்தாலே பெருமானாரின் ஆடையை முறுக்கின என்ன நடக்கும் உமர் அலி அல்லா சீறி பாய்ந்தார்கள் அவன் சட்டையை முறுக்கினார்கள் மேல தூக்கிட்டாங்க பெருமானார் செல்லல்லா வலிவ செல்லும் அமர் கீழே இறக்குங்கள் இந்த நேரத்திலும் பெருமானார் மென்மை உமர் நீங்கள் கீழே இறக்குங்கள் எனக்கு கடன் கொடுத்தவர் அவர் அவருக்கு பேசுகிற எல்லா அதிகாரமும் இருக்கிறது என்னை தண்டிக்கிற அதிகாரம் அவருக்கு இருக்கிறது நீங்கள் பேசியதால் அவரை சட்டையை பிடித்ததால் கொடுக்க வேண்டிய கடனையும் கொடுத்து ஒரு இருபது வசக் எஸ்டா கொடுங்கன்ட்டாங்க ஒரு வசக் என்பது ஏறத்தாழ 80 சா ஒரு சா என்பது 3 கிலோ இப்போ ஒரு வசக்குங்கிறது 240 கிலோ இருவர் வசக் சேர்த்து கொடுங்கட்டாங்க எப்படி இருக்கும் உமர் அலி அல்லாஹு தஆலா வேறு வழி இல்லாமல் கடனையும் கொடுத்து அனைத்தையும் சேர்த்து கொடுத்து விட்டு வருகிறார் முறைத்துக் கொண்டே உமர் அலி அல்லாஹ் வருகிறார்கள் ஆனால் அந்த யூதன் பக்கத்து தோட்டத்திற்கு சென்றார் ஒழு செய்து விட்டு வருகிறார் நாயகத்தினுடைய மென்மையை பார்த்துக் கொண்ட அந்த யூதன் உமர் அலி அல்லா கோபத்தோடு வந்து கடுகெடுத்த முகத்தோடு பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் உமரே உண்மையே நான் சாட்சியாக ஆக்கி ஈமான் கொள்கிறேன் அஷத் அல்லா இலாக இல்லல்லா வ முகம்மது என்ற சூழல்லா என்று எந்த உமர் தூக்கினாரோ அந்த உமரை சாட்சியாக்கி ஈமான் கொண்டார்கள் வரலாறு சொல்கிறது பெருமானாரினுடைய மென்மை பல பேர்களின் இஸ்லாத்திற்கு காரணமாக அன்புக்குரியவர்களை நம்முடைய நிலை எப்படி இருக்கிறது எண்ணி பார்க்கிறோம் மென்மை என்பதே இல்லாமல் போனதோ வீடுகளில் மென்மை இல்லை மனைவியோடு மென்மையாக பேசுகிற பழக்கம் இருக்கிறதா சில பேர் போறப்பயே கரடு வளரத்தான் இந்த போடி வாடி பழக்கம் கொண்டவர்கள் இருந்தால் கூட அதை இஸ்லாம் ஆதுமாக்கவில்லை பெண்ணை மதிக்கிற பண்பாடு கொண்டவர்களாக மாற வேண்டும் பெற்றோர்களையே வாப்போ என்று சொல்லுகிற மென்மையில்லாத சமுதாயம் அல்லாஹ் சொல்லுகிற பொழுது சொல்கிறான் வலா தக்குல்லஹுமா உஃபின் வக்குல்லஹுமா கவுலன் கரீமா அவர்களிடத்திலே சங்கையாக மென்மையாக முறையோடு பேசாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே இந்த மென்மை எங்கே போனது யோசித்து பார்க்கிறோம் இபாதத் என்று வருகிற பொழுது பெருமானார் எவ்வளவு மென்மையாக சகாபாக்களிடத்திலே நடந்திருக்கிறார்கள் இஸ்லாமிய ஐந்து கட்டங்களில் இரண்டாவது கட்டம் இபாதத் இபாதத்திலே பெருமானார் நடந்து கொண்ட முறையை பார்க்கிறீர்களா தொழுகை நடந்து கொண்டிருக்கிறது சகாபாக்களினுடைய காலத்தில் தொழுகை நடந்து கொண்டிருக்கிறது எல்லா சகிஹான ஹதீஸ்களிலேயும் வரக்கூடிய வரலாறு தொழுகை நடக்கிற பொழுது ஒரு சகாபி தும்பினர் இன்னொரு சகாபி விவரம் தெரியாத நிறைய பேர்கள் தொழுகைக்கு வருவது உண்டு ஒரு சகாபி தும்புனா பதில் சொல்லணுமேன்னு முடிவு பண்ணி எல்லாரும் நிசப்தமா இருக்கும்போது எருகமுக்கு முன்னான்னு ஒரு சவுண்ட் விட்டார் ஏன்னா அவர் தும்பிட்டார்ல சகாபாக்கள்லாம் அதிர்ந்து போனாங்க என்ன ரசூலுல்லா தொலை வச்சுட்டு இருக்கிறாங்க நம்ம அஜர்த் இல்ல ரசூலுல்லா தொலை வச்சுட்டு இருக்கிறாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொலை வைக்கிற பொழுது ஊசி விழுந்தாலும் அதனுடைய சப்தம் கேட்கிற அமைப்பு இருக்கும் பறவைகள் எல்லாம் வந்து மேலே அமர்ந்தால் கூட ஆச்சரியம் இல்லை அந்த அளவிற்கு சப்தமாக இருக்கிற நேரத்தில் உளுந்த உன்ன ஒரு சவுண்ட் வந்த உன்ன சில சகாபாக்கள் கையில் அடித்தார்களாம் தொடையில் அடித்தார்களாம் ஏண்டா இப்படி பாவிப்பதனை செஞ்சிட்டியே இனி என்ன நடக்க போகுதோ தெரியலையே என்று ஒவ்வொருவரும் அவரை நிறுத்துவதற்காக கையில் அடித்தார்கள் தொடையில் அடித்தார்கள் தங்களுடைய தொடையில் அடித்து இப்படி பேசக்கூடாது என்பதை எல்லாம் இஷாராவாக காட்டினார்கள் தொழுகை முடிகிறது எருகமுக்கு முல்லா சொன்ன சகாபி பயந்து போயிட்டார் நீ என்ன நடக்குமோ தெரியல இத்தனை பேருக்கு தொழுகையை நம்ம கரெக்ட் பண்ணியிருக்கிறோம் என்ன நடக்குமோ தெரியலையே என்று எண்ணிக்கொண்டு அமர்ந்திருக்கிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாம் முடிந்தவுடன் எல்லோரும் அமர்ந்திருக்கிற பொழுது அந்த எர்ஹமுக்கும் முல்லா சொன்னவர் யார் என்றார்கள் எப்படி இருக்கு அந்த சஹாபி யார் என்றார்கள் அந்த சகாபி பயந்து கொண்டு நவிய நாயகமே நான் தான் என்கிற பொழுது அந்த சஹாபி ரிவாயத்து செய்கிறார்கள் உலகத்திலே இதற்கு முன்னும் நான் பார்த்ததில்லை இதற்கு பின்பும் இப்படி ஒரு ஆசிரியரை நான் பார்த்ததே இல்லை பெருமானார் ஒன்றுமே பேசவில்லை தொழுகை என்பது இன்னமாகிய தஸ்மீகும் வத்தக்பீரும் வத்திலாவத்துல் குரான் தொழுகை என்ன இப்படி எல்லாம் சொல்லக்கூடாது அங்க தஸ்பீஹ் இருக்கிறது திலாவத்துல் குரான் இருக்கிறது தக்மீர் இருக்கிறது அதை தவிர வேறு எதுவும் பேசக்கூடாது என்று ஒரு சின்ன பிள்ளைக்கு பெருமானார் விளக்குவதை போன்று என்னிடத்திலே மென்மையாக பெருமானார் செல்லல்லா அலைஹி செல்ல மன்னவர்கள் நடந்து கொண்டார்கள் என்று அந்த சகாபி அறிவிக்கிறார் இபாதத்திலே வருகிற தவறுகளை கூட பெருமானார் என்ன அழகாக மென்மையோடு திருத்தினார்கள் வரலாற்றில் இன்னொரு செய்தி இதெல்லாம் நம்ம அடிக்கடி நடக்கிற செய்தி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய காலத்திலே தொழுகை நடந்து கொண்டிருக்கிறது ருக்குவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் விட்டாங்க ருக்குவுல வந்து சேர்ந்தா ஒரு ரக்காத் கிடைச்சுக்கும் அந்த ஆசையில ஒரு சகாபி நாயகத்தோடு ஒரு ரக்காத் கிடைக்கிறது என்ற ஆசையிலே ஒரு ரக்காத்தை விட்டால் எழுந்து தொழ வேண்டுமே என்ற பயத்திலே தூரத்திலேயே ருக்கு செஞ்சு சல்லுன்னு வந்து சேர்ந்துட்டார் இன்னைக்கு நம்ம சகோதரர்கள் அப்படி இருப்பாங்க ஒரு ரக்காத் போயிருச்சுன்னா என்ன செய்யறதுன்னு அங்க இருக்கும் ஹவுஸ்ல இருக்கும் செஞ்சு சல்லுன்னு வருவார் ஜெட்ல வந்த மாதிரி வந்து நிக்கிறது தொழுகை முடிக்கிறது பெருமானார் கோடி கொடிவசில முன்னால் பார்ப்பதை போன்று பின்னால் பார்க்கிற ஆட்களும் உண்டு நாயகத்திற்கு புகாரிகளை பதிவான ஹதீஸ் இது பெருமானார் செல்லல்லா கொடிவசலம் தொழுகை முடித்ததற்கு பிறகு அந்த சகாபியை பெருமானார் செல்லல்லா கொலிவசலம் அழைத்து கூப்பிடும் போதே எல்லோரும் ஒரு மாதிரியாக பார்க்கிறார்கள் சகாபி புரிந்து கொண்டார்கள் அல்லாஹ் உங்களின் ஆசையை அதிகமாக்குவானாக ஒரு ரக்காத்து கிடைக்கணுங்கிற ஆசையில வந்தீங்க ஆனா அடிக்கடி இப்படி வராதீர்கள் நீங்கள் வர வேண்டாம் தொழுகை என்பது இன்னமாக இன்னமாக இன்னமாகுவ தொழுகை என்பது விக்கர் அதிலே வக்காரியத்தாக வர வேண்டும் ஒரு ரகாத் கிடைக்கவில்லை என்றால் எழுந்து தொழலாம் அதே நேரத்தில் ஓடி வந்து ரக்காத்தை பால் கொடுக்கக்கூடாது ரெண்டு தக்பீர் இருந்தா தான் ஒரு ரக்காத்து கிடைக்கும் வந்து ஒரு தக்பீர் தக்பீர் தாரிமா சொல்லி அதற்கு பிறகு ருக்குவுக்கு ஒரு தக்பீர் சொன்னா தான் ஒரு ரக்காத் கிடைக்கும் நம்மால் அப்படி இல்லை ஒரே தக்பீர்ல சல்லுன்னு வர்றது அது ரக்காத்து கிடைச்சதான்னு நினைச்சுக்கிட்டார் நாலு ரக்காத் போச்சு அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும் பெருமானார் செல்லல்லாஹு அலைஹி அந்த தராபியை ஏசவில்லை அந்த ஜனாபியை பெருமானார் பேசவில்லை அன்பாக சொன்னார்கள் அதீச நூல்களிலே இப்படியும் ஒரு வரலாறு வருகிறது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தொழுகை நடத்தி கொண்டிருக்கிற பொழுது இந்த சமி அல்லாஹு லிமன் ஹமீதா என்று சொன்ன ரப்பனா லக்கல் ஹம் ஷாஃபியாக்களா இருந்தா அல்லாஹும்ம ரப்பனா லக்கல் ஹம் ஒரு சஹாபி மட்டும் சமி அல்லாஹு லிமன் ஹமீதா என்று சொல்லுகிற பொழுது சத்தமாக ரப்பனா லக்கல் ஹம்து ஹம்தன் கசீரன் தய்யிபன் முபாரக்கா பயான ஆரம்பிச்ச மாதிரி ஆரம்பித்தார் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையை விட்டு பயான் பண்ணது யாருன்னாங்க இவ்வளவு ஓதினாரே அவர் யார் சாபாக்கள் யாருமே பேசவில்லை யாருக்கு டோஸ் விழுக போதோ தெரியலன்னு ஒருத்தரும் பேசவில்லை மீண்டும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள் யார் சொன்னது யாரும் பேசவில்லை மீண்டும் கேட்க சொன்ன சஹாபி நாயகமே நான் தான் என்று அடக்கத்தோடு சொல்லுகிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் உன்னுடைய வார்த்தையை எடுப்பதற்காக 30 மலக்குகள் போட்டி போட்டுக் கொண்டார்கள் இவ்வளவு அற்புதமான விஷயத்தை சொல்லி இருக்கிறீரே என்று வழக்குகள் போட்டி போட்டுக் கொண்டார்கள் இதை தொடர்ந்து கொள்கின்றார்கள் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாயகம் இபாதத்திலும் மென்மையை கடைபிடிக்க கற்றுக் கொடுத்தார்கள் இன்றைக்கு ஐபாதத்திலே நம் சமுதாயம் மென்மையை கடைபிடிக்கிறதா அல்லாட்ட கூட அடக்குமுறையில தான் கேட்கிறான் நாலு துவா கேட்கிற பொழுது கூட அல்லாஹ்விடத்திலே மென்மையாக இல்லாமல் நீ கொடுத்தே தீரணும் நான் லாரி அனுப்பிச்சிருக்கேன் அந்த லாரி எந்த செக் போஸ்ட்ல நிக்க கூடாது நிறைய கடத்தல் பொருளா வச்சிருக்கிறேன் இவர் செய்யறதுக்கு அல்லா துணை நிக்கணும் நவுது பில்லா இவர் டிக்கெட் எடுத்துக்கிட்டு சாதா டிக்கெட் எடுத்துக்கிட்டு ட்ரெயின்ல ஏறி அதுவும் ஏசியில ஏறுவாரு மற்ற ஏதாவது ஒரு கோச்சில ஏறிட்டு அல்லாஹ் கூப்பிடுறது கண்டக்டர் கண்ணுக்கு தெரியாம நீ பாத்துக்கோ அந்த டிடிஆர் கண்ணுக்கு தெரியாம பாத்துக்கோ அவனுக்கு அவனுக்கு வேற ஏதாவது காசு கொடுக்க வேண்டியிருக்கும் அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம் இதுவா மென்மை இபாதத் என்று வருகிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மென்மையை கடைபிடிக்க சொன்னார்கள் செய்ததாக்கினார்கள் அடுத்த கட்டம் முஆஷரா குடும்பத்திலே பெருமானார் எவ்வளவு மென்மையாக நடந்திருக்கிறார்கள் குடும்ப அமைப்பிலே பெருமானாரினுடைய மென்மை எப்படி இருந்தது உலக வரலாற்றிலேயே நீங்க எடுத்து ஆய்வு செய்யலாம் ரெண்டு மாமனார் ரெண்டு மருமகனை ஒண்ணா வச்சு எந்த பிரச்சனையும் இல்லாமல் தன்னுடைய வாழ்க்கையை கழித்த ஒரே மனிதர் பெருமானாரை தவிர யாரும் கிடையாது ரெண்டு மாமனார் அபுபக்கர் அலி அல்லா குத்தாடா உமர் அலி அல்லா அவர்களுக்கு கொடுக்கிற அற்புதமான மரியாதையை கொடுத்து அழகாக வைத்துவிட்டு ரெண்டு மருமகனார் உஸ்மான் அலி அல்லா குத்தாடா அலி அலி அல்லா குத்தாடா இந்த ரெண்டு மருமகன்களையும் சண்டை சச்சரவு இல்லாமல் அழகாக பாதுகாத்த மாமனாரோடும் மருமகனோடும் அழகாக நடந்து உலகத்திற்கு அற்புதமான வழிகாட்டியாக திகழ்ந்த அந்த நாயகத்தின் வரலாற்றை பார்க்க வேண்டாமா யோசிச்சு பார்க்கிறோம் பெருமானார் செலந்தா ஒளிவ குடும்பத்திலும் பெருமானாருக்கு பணி செய்த அனசர் அலி சொல்லுவார்கள் ஒரு நாள் பெருமானார் என்னை ஒரு வேலை கொடுத்து அனுப்பினார்கள் ரொம்ப நிர்பந்தமான வேலை கொடுத்து பெருமானார் அனுப்பினார்கள் நான் வெளியே செல்லுகிற பொழுது என்னோடு சேர்ந்த விளையாட்டு பிள்ளைகள் என்னையும் விளையாட அழைத்து சென்று விட்டார்கள் பெருமானார் சொன்னதையே மறந்து நான் விளையாட போயிட்டேன் பொதுவாகவே நபிமார்கள் சொல்லுகிற விஷயம் எல்லாம் மிக முக்கியமானது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்புனமே அனச இன்னும் காணவில்லையே என்று சென்று முக்கியமான வேலையாயிற்று என்று வெளியே சென்று பார்க்கிறார்கள் அனுசர் எல்லாம் பசங்களோட சேர்ந்து விளையாண்டுகிட்டு இருக்கிறாங்க நாம இருந்தால் என்ன நடக்கும் என்ன நடக்கும் நம்ம கடையில வேலை பார்க்கிறவரு ஒரு பையன் ஒரு முக்கியமான பணத்தை கொடுத்து ஒரு லட்சம் ரூபாய் கையில கொடுத்து போய் இந்த கடையில சேர்த்திருப்பா அர்ஜென்ட்டா ஒரு வெளிநாட்டுக்கு வேற போக வேண்டியிருக்கு நீ கொண்டு போய் சேர்த்துரு இவன் போய் விளையாட போனா என்ன நடக்கும் ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சென்றார்கள் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்னவர்கள் விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள் பின்னால் மெதுவாக சென்று அனஸ் அல்லா யார் வர்றாங்கன்னு தெரியாம அனத்ரலி அல்லாவினுடைய அனஸ் அல்லாவின் பிடரியை பிடித்தார்கள் அனஸ் ரலியல்லாஹ் நான் லேசா திரும்பி பார்த்தேன் வஹுவ அந்த பெருமானார் என்னை பார்த்து சிரித்துக் கொண்டிருந்தார்கள் முகத்தில் இல்லை என்னை பார்த்து பெருமானார் சிரித்துக் கொண்டிருந்தார்கள் விளையாட்டு பையனிடத்தில் வேலை சொன்னால் இப்படித்தான் நடக்கும் என்று பெருமானாருக்கு தெரிந்து சிரித்துக் கொண்டிருந்தார்கள் குடும்ப வாழ்க்கையில் தன்னோடு இருப்பவர்களோடு என்ன அழகாக பெருமானார் நடந்தார்கள் யாருமே செய்யாத ஒரு காரியத்தை பெருமானார் செய்தார்கள் அதீஸ் நூக்கள் சொல்லுகிறது எந்த இமாமாவது பள்ளிவாசலுக்கு வரும்போது தான் பிள்ளைய தோல்ல தூக்கிட்டு வந்தா எப்படி இருக்கும் தான் பேரன பேத்திய தோல்ல தூக்கிட்டு வந்து சரி சும்மா தூக்கிட்டு வர்றது இல்ல குத்துபா ஓதும்போது போது தோல்லே தூக்கிட்டு ஏறினாருன்னு வச்சுக்கோங்க அடுத்து இந்த பள்ளியில் அவர் இமாமா இருக்க முடியுமா என்ன அஜர்த்தப்பா இவரு ஈருலக சக்கரவர்த்தி பெருமானார் செல்லல்லாஹு அலைவ செல்லத்தினுடைய வரலாறுகளை நீங்கள் புரட்டுங்கள் ஒரு பக்கம் ஹசன் ஒரு பக்கம் ஹுசைன் ரலி அல்லாஹு தாலா ரெண்டு பேர்த்தையும் தூக்கி கொண்டு வருகிறார்கள் வருகிற பொழுதே சஹாபாக்களிடத்திலே சொன்னார்களாம் நேமல் ராக்கி நேமல் மர்க்கும் வாகனமும் நல்ல வாகனம் வாகனிப்பவர்களும் நல்லவர்கள் வாகனமும் நல்ல வாகனம் வாகனிப்பவர்கள் இருக்கிறார்களே ஹசன் ஹுசைன் ரொம்ப நல்லவர்கள் ரொம்ப நல்லவர்கள் அபுபக்கர் அலி அல்லாஹு தஆலா ஒரு பிள்ளைய நான் தூக்கிட்டு வரட்டுமா நாயகமே என்று கேட்கிற பொழுது உமன் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள் இல்ல நான் பாகுபடுத்த விரும்பவில்லை என்றார்கள் ரெண்டு பிள்ளைக்கு இடையில நான் பாகுபடுத்த விரும்பவில்லை ரெண்டையுமே நான் தோளில் சுமந்து வருகிறேன் என்று பெருமானார் தொழுது கொண்டிருக்கிற பொழுது பரலு தொழுகிற பொழுது பிள்ளையை தோளிலே வைத்துக் கொண்டு பெருமானார் பரலை தொழுவார்கள் பெருமானார் ருக்குவுக்கு செல்கிற பொழுது பிள்ளையை கீழே இறக்கி விட்டுவிட்டு ருக்குவுக்கு செய்வார்கள் இதை விட ஒரு முன்னுதாரணம் உலகம் காணவே முடியாது யாராவது சொல்ல முடியுமா அப்ப ஒரு குடும்பத்திலே பிள்ளைகளோடு எவ்வளவு மென்மை சில தகப்பனாட்ட புள்ள பேசுறதே இல்ல போய் நிற்கும் போதே பூதம் மாதிரி நிப்பான் அவன் தகப்பனா யோசித்து பார்க்க வேண்டும் கண்டிப்பு வேணும் ஹஜ்ரத் இல்லைன்னா பிள்ளைய கெட்டு போயிடுவான் இருக்கிற கண்டிப்பா அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம் குடும்ப வாழ்க்கையில் பெருமானார் மிக அழகாக நடந்தார்கள் மனைவி திட்டினா கூட பெருமானார் செல்லல்லா ஒளிவ செல்லம் ஈரழுக சக்கரவர்த்தி வாங்கித்தான் வரலாறு உண்டு திரும்ப திட்டியதாக ஒரு வரலாறு காட்ட முடியாது பெருமானார் செல்லல்லாஹு அழிவு நோக்கு கடுமையான தலைவலி தலையிலே துண்டை கட்டி இருக்கிறார்கள் ஆயிஷா நாயகிடத்தில் போகிறார்கள் பெருமானார் செல்லல்லா அலிஸ்ல கடுமையான தலைவலி ஐஷா என்று சொல்லிவிட்டு சொன்னார்களாம் ஆயிஷா இந்த தலைவலி உனக்கு வந்தால் அதிலே நீ மூத்தானா நான் உனக்காக துவா செய்வேன் உன்னே வந்துச்சே ஓஹோ இப்படி வேறா நான் மூத்தான உடனே இன்னொரு கல்யாணம் பண்ண ஆசை வந்துருச்சோ பொதுவாக பெண்பிளைய சொன்ன உடனே அங்க தானே போவாங்க இன்னொரு கல்யாணம் பண்ண ஆசை இருந்து விட்டதா என்கிற பொழுது பெருமானார் தலைவர் அடிச்சு ஒரு வார்த்தை பேசவில்லையே மென்மையாக ஐஷா ரலியல்லாஹு விடத்திலே பெருமானார் நடந்த வரலாறுகள் தான் உண்டு குடும்பம் என்ற அமைப்பிலும் ஹூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி மென்மையை தான் கடைபிடித்தார்கள் நடைமுறை கொடுக்கல் வாங்க இதிலே பெருமானாரின் வரலாறுகளை பாருங்கள் ஆயிரம் ஆயிரம் வரலாறுகள் பெருமானார் எப்படி நடந்து கொண்டார்கள் ஒருவர் வருகிறார் பெருமானாரை கோபத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகவே ஏன்னா வர்ற ஆளுகளுடைய நோக்க பலதா இருக்கும் சிலர் கோபத்தை ஏற்படுத்தணுங்கிறதுக்காக வேண்டி வருவாங்க பெருமானார் அமர்ந்து இருக்கிற பொழுது நாயகமே எனக்கு தினா செய்ய அனுமதி கொடுங்க விபச்சாரம் செய்ய அனுமதி கொடுங்க சபையில கேட்கிறார் எப்படி இருக்கும் பக்கத்தில் இருக்கிற சகாபாக்களுக்கெல்லாம் எதிர்க்கிறது ஏனென்றால் இஸ்லாம் வருவதற்கு முன்பதாகவும் ஜினா என்பது மிக கொடிய குற்றம் பெருமானாரிடத்தில் அனுமதி கேட்ட உடனே சகாபாக்களுடைய முகமெல்லாம் சுண்டி போகிறது மாறி போகிறது பெருமானார் பாப்பா அழிவு செல்லம் என்னவர்கள் அந்த சகாபி இடத்தில் ரொம்ப அன்பாக மென்மையாக பேசினார்கள் வரலாறு சொல்கிறது அத்துஹிப்பு உம்மக் அத்துஹிப்பு அஹா உக்தக் உங்க அம்மாவோடு விபச்சாரம் செய்வதை நீ விரும்புவாயா சொல்லுமா உன்னுடைய சகோதரியோடு நீ விபச்சாரம் செய்வதை விரும்புவாயா என்று கேட்க அதெல்லாம் விரும்ப மாட்டேன் அந்த பெண் இன்னொருத்தருக்கு தாயாக இருக்கலாம் அல்லது இன்னொருத்தருக்கு சகோதரியாக இருக்கலாம் இன்னொருத்தருக்கு மனைவியாக இருக்கலாம் நீ எப்படி விரும்பலாம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மென்மையாக சொன்ன வார்த்தை அந்த சஹாபியை புரட்டி போட்டதே வரலாறு சொல்கிறது இப்ராஹிம் நதிரும் ரஹ்மத்துல்லாஹி இடத்துல ஒருவர் வந்தாரு வந்த உடனே கேட்டார் இப்ராஹிம் நான் பாவம் செய்யறதுக்கு எனக்கு அனுமதி வேணும் பாவம் செய்ய அனுமதி வேணும் இப்ராஹிம் அதிகம் ரமத்துல்லா இத்தர தாராளமா செஞ்சுக்கோங்க ஆனா அஞ்சு விஷயத்தை உங்களால் செய்ய முடிஞ்சா செஞ்சுக்கோங்க என்ன அஞ்சு விஷயம் அல்லாவுடைய உணவு அல்லாத உணவு நீங்க சாப்பிடணும் நீங்களே உணவு தயார் பண்ணி சாப்பிடணும் முடியுமா மூலதனம் எங்க இருந்தாலும் அல்லாதான் கொடுத்தாக வேண்டும் இது யோசிச்சு யோசிச்சு பார்த்துட்டு இது முடியாதே சரி இதை விட்டுருங்களேன் அல்ல பார்க்காத இடத்துல போய் பாவம் செஞ்சுக்குங்க அல்ல பார்க்காத இடம் உலகத்தில் எங்க இருக்கிறது அல்ல பார்க்காத இடம் ஒன்று இருக்கிறதா இல்லை யோசிச்சு பார்க்கிறாரு இது என்ன முடியாது சரி அல்ல பார்க்காத ஒரு நேரத்துல ராத்திரி ரெண்டரை மணிக்கு எல்லாம் பார்க்க மாட்டானே மூன்று மணிக்கு எல்லாம் பார்க்க மாட்டானே பார்க்காத நேரத்திலே போய் பாவம் செய்து கொள்ளுங்கள் யோசித்து பார்க்கிறார் இதுவே என்னால முடியாதே நாலாவதாக மலக்குள் மோத்து ரூக வாங்க வரும்போது எனக்கு ஒரு அரை மணி நேரம் டைம் கொடுங்க நான் தொழுகை எல்லாம் தொழுதுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்க ரூக வாங்கிட்டு போங்க ஒரு பத்து லட்ச ரூபாய் வேண்டாம் உங்களுக்கு நான் தர்றேன் என்று மலக்குள் மோத்துக்கு லஞ்சம் கொடுக்க முடிந்தால் நீங்கள் பாவம் செய்து கொள்ளுங்கள் மலக்குள் மோத்துக்கு யாராவது முடியுமா சுலைமான் அலகி முடியலையே ஸ்டார்ட் இமீடியட்லி முடியாது சரி இதுவும் முடியவில்லையா நாளை மறுமையிலே நரகத்திற்கு அழைத்து செல்லுகிற பொழுது பாவத்திற்காக நரகத்திற்கு அழைத்து செல்லுகிற மலக்குகள் ஜபானியாக்கள் பத்தொன்பது பேர் இருக்கிறாங்க அவர்கள் அழைத்து செல்லுகிற பொழுது நாங்களாம் நரகத்துக்கு வர முடியாதுன்னு சொல்லி திமுறிக்கிட்டு இங்க உலகத்துல ஓடுறமா இல்லையா அதே மாதிரி திமுறுவதற்கு உனக்கு ஆற்றல் இருந்தால் பாவம் செய்து கொள் இல்ல இதெல்லாம் என்னால முடியாது அப்ப பாவம் செய்யாம பேசாம இப்ப மென்மையான வார்த்தைகளால் சமுதாயத்தை திருத்துகிறார்கள் வரலாறுகள் நீண்ட வரலாறுகள் இதற்கு சாட்சி இருக்கிறது இஸ்மாயில் ரஹமத்துல்லா இடத்துல வந்து நீ சிறந்தவரா நாய் சிறந்ததா என்று கேட்க கோபத்தை ஏற்படுத்துறதுக்காகவே நிறைய பேர் கேட்பது உண்டு நீ சிறந்தவரா நாய் சிறந்ததா யோசிக்கவே இல்லை மென்மையாக பதில் சொன்னார்கள் நான் நல்லமல் செய்தால் நாயை விட சிறந்திருப்பேன் நான் நல்லமல் செய்யவில்லை என்று சொன்ன நாய் என்னை விட சிறந்திருக்கும் இது என்ன ஆச்சரியம் இருக்கிறது மென்மையான பதில்கள் ஆனா நம்ம குடும்பத்தில் இப்படி மென்மையாக கேட்கிற கேள்விகளுக்கு பதில் வந்திருக்கிறதா வீட்டுக்குள்ள போகும்போதே ஒரு மாதிரியாத்தான் போறது சில ஆண்கள் தன்னுடைய ஆதிக்கத்தை காத்து முகமாக மென்மையை விட்டுவிட்டு மனைவியோடு பேசுகிற பொழுதே வழுக்க தலையன் கட்டி வச்சுட்டான் யார மாமனார அறிவில்லாதவன் மகள்கிட்ட சொல்லலாமா கட்டி வச்சுட்டான் மூளை இல்லாதவன் உடனே அந்த அம்மா மென்மையா ஆமாங்க எங்க அப்பாக்கு மூளை இல்லதா அதனாலதான் உங்களுக்கு கட்டி கொடுத்திருக்காரு அதனாலதான் உங்களுக்கு புரிஞ்சு கொடுத்திருக்கிறாரு அன்பிற்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம் இப்ப மென்மை எல்லாவற்றிற்கும் அவசியம் கொடுக்கல் வாங்கல் பெருமானா சல்லா குலமித்தலத்தினுடைய வரலாற்றிலே நடைமுறை வாழ்க்கை எப்படி இருந்தது ஒரு யூதன் பெருமானா சல்லா குலமித்தலம் இடத்திலே ஒரு சமுதாயத்தை அழைத்து வருகிறான் யூத சமுதாயமே வருகிறது அஸ்ஸலாமு அழைக்கும் என்று சொல்ல பெருமானா சல்லா குலமித்தலம் அழைக்கும் என்று சொன்னார்கள் ஆனா அஸ்லாம் அலைக்கும் சொல்றான் இவங்க அழைக்கும் என்றார்கள் ஆனால் வருவது பெருமானாரை இகழ்வுபடுத்துவதற்காக இதை அறிந்து கொண்ட ஆயிஷா சித்திகா நாயகமே இவர்கள் எதற்கு வருகிறார்கள் என்பதை நான் புரிந்து கொண்டேன் நாயகமே அவர்கள் சலாம் சொல்லுகிற பொழுது நீங்கள் அனத்துள்ளாகி அழைக்கும் என்று சொல்லி இருக்கலாமே நாயகமே என்கிற பொழுது பெருமானார் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா இன்னல்லாஹ அல்லா ஜல்ல ஷானஹு தஆலா ரிஃப்க மென்மையாக நடப்பதைத்தான் தான் பிரியப்படுகிறான் எனவே நான் அவர்களோடு மென்மையாக நடந்தேன் என்றார்கள் பெருமானார் செல்லல்லாக அலைஹி வஸல்லம் அவர்கள் நடைமுறையில் பெருமானார் வன்மையை கடைபிடிக்கவே இல்லை கிராமவாசியினுடைய வரலாறு வரும் சபையில எல்லாம் அமர்ந்திருக்கிற பொழுது ஒரு கிராமவாசி வருவார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்துட்டு ஏதோ கனிமத்துல இருந்து பொருள் வந்ததாமேன்னு கேட்கிறார் கனிமத்துல இருந்து பொருள் வந்ததாமே பெருமானார் ஆமாம் வந்தது முரட்டு ஜனாபாக்கள்லாம் உட்கார்ந்திருக்கிறாங்க அம்ரு பின் நாசர் அலி எல்லாம் காலிது பின் வலீத் அலி எல்லாம் உட்கார்ந்திருக்கிறாங்க உங்க பொருளை கேட்கல கொச்சை வார்த்தையில் பேசுகிறார் உங்க அப்பா வீட்டு பொருள் நான் கேட்கல நாயகத்தை பார்த்து கனிமத் பொருள் வந்ததாம் அதை எடுத்து கொடுங்க பெருமானார் ஒன்று கூட பேசவில்லை இதுதான் பெருமானாரின் நடைமுறை சென்றார்கள் கனிமப் பொருளை எடுத்து கொடுக்கிறார்கள் கனிமப் பொருளை எடுத்து கொடுக்கிறார்கள் இது போதுமா என்று வேறு கேட்கிறார்கள் இதெல்லாம் எனக்கு பத்தாது என்ன பண்ண கொடுங்க பெருமானார் செல்லல்லாஹு அலைஹி செல்லும் இன்னமும் கொடுக்கிறார்கள் போதுமா என்று கேட்டார்கள் பத்தாது இன்னமும் கொடுக்கிறார்கள் பெருமானார் செல்லல்லா அத்தனையும் வாங்கியதற்கு பிறகு பெருமானார் செல்லல்லா அலைஹி வஸல்லம் இவங்கள்ட்ட நம்மளை பத்தி கொஞ்சம் நல்ல அபிப்பிராயம் சொல்லிட்டு போங்களே என்று பெருமானார் மென்மையாக சொல்லுகிறார்கள் எதற்கு தெரியுமா பெருமானார் இந்த வார்த்தையை சொன்னார்கள் நல்ல அபிப்பிராயம் சொல்ல சொன்னதற்கு காரணம் இவர் வெளியே போன நைய புடைத்து விடுவார்கள் ஏன்னா அவ்வளவு கோரமாக பேசி இருக்கிறார் அதற்கு பிறகு எல்லா பொருளையும் எடுத்துக்கிட்டு நல்ல மனுஷன் இவர் நல்ல மனுஷன் போய் தோட்டமா அஸ்லாம் அலைக்கும் கிளம்பிட்டார் அன்புக்குரியவர்களே பெருமானார் அவரோடும் மென்மையாக நடந்தார்கள் இதைவிட பெரிய வரலாறு ஒன்று உண்டு எல்லா அதீத் நூட்களிலும் இருக்கிறது நேரா ஒரு சஹாபி வந்தார் ஒரு கிராமவாசி பள்ளிவாசலுக்குள்ளே வருகிறார் ரெண்டு ரக்கா தொழுதார் அல்லாஹ்விடத்திலே ரொம்ப ஜெம்பாக கேட்டார் அல்லாஹ் மிர்ஹம்னி ஓ முகமதா யா அல்லாஹ் எனக்கும் முகமதுக்கும் ரஹமத்து செய் லா யர்ஹம் மஅனா வேற ஒருத்தனுக்கும் செய்யக்கூடாது நம்ம ஆளுங்களும் நிறைய பேர் சொல்றாங்க யா என்ன மட்டும் காப்பாத்து என்ன மட்டும் காப்பாத்து அல்லாவுக்கு இவரை மட்டும் காப்பாத்துறது தானே வேலை இவர் யாரையும் ஆதா யாருக்கும் ரஹமத் செய்யக்கூடாது எங்களுக்கு மட்டும்தான் சொன்னவர் போகாம தொழில் முடிச்சோட நேரா போய் ஒரு மூலையில ஒண்ணு கடிக்க ஆரம்பித்தார் பள்ளிவாச மூலையில சிறுநீர் கழிக்கிறார் இதை பார்த்து கொண்டிருந்த சலாபாக்களுக்கு கடுமையான வேதனை மனவேதனை திருமண செல்லல்லா குலிவசலம் இவர்களுடைய அந்த வேகத்தை பார்த்து சொன்னார்கள் இன்னமா புஇஸ்தும் முயஸ்ஸிரின் வலா துபஅசு முஅஸ்ஸிரின் நீங்கள் கஷ்டம் கொடுப்பவர்களாக அனுப்பப்படவில்லை நீங்கள் அவருக்கு எளிமையை ஏற்படுத்துபவர்களாகத்தான் நீங்கள் அனுப்பப்பட்டிருக்கிறீர்கள் அல்லியும் அவருக்கு நீங்கள் கற்றுக் கொடுங்கள் பஷிரு அவருக்கு சுபச்செய்தி சொல்லுங்கள் வலாத்து நஃபிரு அவருக்கு நீங்கள் வெறுப்பை ஏற்படுத்தி விடாதீர்கள் அவரை அழைத்து வாருங்கள் அவர் சிறுநீர் கழிந்த இடத்திலே தண்ணீரை வாளியில் ஊட்டி விடுங்கள் என்று அழைத்து வரப்படுகிறது பெருமானார் அழகாக அமர வைத்து பெருமானார் அழகாக அமர வைத்து நம்ம பள்ளிவாசல்ல வந்து ஒரு ஆளு ஜிப்ப திறந்தான்னா பேண்ட் இருக்காது அன்புக்குரியவர்களே எண்ணி பார்க்கிறோம் என்ன நடக்கும் ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி பக்கத்திலே அருகிலே அமர வைத்து மார்க்கத்தை அழகாக போதித்து அந்த சகாபியை அனுப்பி வைத்த வரலாறு உண்டு இதை விட என்ன உதாரணம் சொல்ல முடியும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி விசலத்தினுடைய அகலாக்குகள் ஆதாபுகள் கொடுக்கல் வாங்கல் ஆதாப் நடைமுறைகள் ஒழுக்கங்கள் என்று பார்த்தாலும் அதிலையும் ரொம்ப மென்மையாக பெருமானார் செல்லல்லா அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்திருக்கிறார்கள் மனிதர்களோடு மட்டுமல்ல ஒரு நாய் குட்டி போட்டிருக்கிறது அந்த நாய் தன்னுடைய குட்டியை சுட்டி சுட்டி வந்து கொண்டிருக்கிறது இதை பார்த்த பெருமானார் செலல்லா அலைஹி வஸல்லம் நம்ம தெருவுல எத்தனை நாய் குட்டி போட்டிருக்கு நம்மளும் எத்தனை தடவை பார்த்திருக்கிறோம் ஆனால் பெருமனார் செல்லந்தா பலிவ செலவன் அவர்கள் ஜுஐல் இப்னு சுராக்கா என்ற சஹாபியை அதுக்குன்னே வாட்ச்மேனா ஏற்படுத்தி ஒரு நாய்க்கு நாய் தான் வாட்ச்மேனா இருந்திருக்கு நாய்க்கு யாராவது வாட்ச்மேன் இருந்திருக்காங்களா உலக வரலாற்றுல ஆனால் பெருமனார் செல்லந்தா பலிவ செலம் அவரை ஏற்படுத்தி இந்த குட்டி நாய்கள் கொஞ்சம் பெரிதாகிற வரை அதற்கு பாதுகாப்பாக நீங்கள் இருந்து கொள்ளுங்கள் அந்த நாய்க்கு யாரும் தொல்லை கொடுத்து விடாமல் பார்த்துக் கொள்ளுங்கள் என்றார்கள் பெருமானார் இதற்கு மேல் ஒரு ஒழுக்கத்தை உலக வரலாற்றிலே ஒரு தலைவன் செய்வதுண்டா இந்த சமுதாயத்திலே இன்றைக்கு மென்மை இல்லையே பெருமானார் செல்லல்லா ஒளிவசலம் எந்த அளவிற்கு ஒழுக்கமாக நடந்தார்கள் வரலாறு சொல்கிறது ஒருவர் சலாம் சொல்லுகிறார் பெருமானார் செல்லல்லா ஒளிவசலத்திற்கு பதில் சலாம் சொல்லவில்லை பதில் சலாம் சொல்லவில்லை வேகமாக சென்றார்கள் ஒழுச்சிவதற்கு தண்ணீர் இல்லை தயம்மம் செய்து கொண்டு சலாத்திற்கு பதில் சொல்லுகிறார்கள் சலாம் என்பது அல்லாஹுவின் பெயர் அதை ஒழு இல்லாமல் சொல்ல எனக்கு மனமில்லை அதனால் தயமும் செய்து நான் சொல்லுகிறேன் என்று ஹுமான் நபிகள் கோமான் செல்லல்லாஹ் ஒளிவசலம் சொல்லுகிறார்களே அந்த சகாபியை அழைத்து மென்மையாக பதில் சொன்ன வரலாறுகள் உண்டு அன்புக்குரியவர்களே இப்படி ஆயிரம் ஆயிரம் வரலாறுகள் இருக்கிறது நாம் உண்மையை கடைபிடித்திருக்கிறோமா என்றால் இல்லை இன்னொரு பக்கம் பார்த்தா உண்மை பெருமானார் மென்மைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தாங்களோ அதை விட பல மடங்கு உண்மைக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள் பெருமானார் கனவிலே கூட பெருமானார் போய் சொன்னதில்லை இதற்கு மேல் ஒரு வார்த்தையை சொல்ல முடியாது கண்ட கனவிலே சொன்ன விளக்கத்தில பெருமானார் கண்ட கனவிலும் பொய் சொன்னதில்லை பெருமானார் சொன்ன விளக்கத்திலும் பொய் சொன்னதில்லை வரலாற்றில் ஒரு செய்தி அப்துல்லாஹிபின் அம்ரு அலி அல்லாஹுத்தலா நபிகள் பெருமானார் சல்லல்லாஹு அலி வசலம் இடத்திலே வருகிறார்கள் நபியே நாயகமே நேற்று ஒரு கனவு கண்டேன் நாயகமே என்று சொல்கிறார்கள் நேற்று ஒரு கனவு கண்டேன் அந்த கனவிலே நாயகமே ஒரு கையில் இருந்து தேன் வருகிறது நாயகமே இன்னொரு கையில் இருந்து சம நெய் வருகிறது நாயகமே ஒரு கையில் அசல் இன்னொரு கையில் அசல் என்றால் தேன் இன்னொரு கையிலே நெய் வருகிறது நாயகமே இப்படி ஒரு கனவு கண்டேன் நான் ரெண்டையுமே சுவைத்துக் கொண்டே இருந்தேன் நாயகமே என்று சொல்லுகிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபுகு முடித்த உடனே யார் கனவு கண்டீர்கள் என்று விளக்கம் சொல்லுவார்கள் பெருமானார் சொல்லுகிறார்கள் இந்த அசைத்த நீ ஒரு காலத்திலே வாழ்ந்தால் தக்ரஇ தௌராத்தே உல் குரானே தௌராத்தையும் முழுமையாக கற்றுக்கொள்வாய் குர்ஆனையும் முழுமையாக நீ கற்றுக்கொள்வாய் என்று பெருமானார் விளக்கம் சொன்னார்கள் அதற்கு பிறகு வரலாறுகளை நீங்கள் தொட்டு தொடர்ந்து வாருங்கள் அப்துல்லாஹிபின் அமர் அடி அல்லாஹுத்தலா தௌராத்திலும் தேர்ச்சி பெற்றவர்களாக குர்ஆனிலும் தேர்ச்சி பெற்றவர்களாக இருந்தார்கள் வரலாறு சொல்கிறார் எந்த அளவுக்கு தேர்ச்சி எந்த ஆயத்து எந்த நேரத்தில் இறங்கியது சொல்ல முடியும் அவர்களால் இரவிலா பகலிலா கோடை காலத்திலா குளிர் காலத்திலா அத்தனையும் சொல்வார்கள் கனவுல கூட உண்மையை சொல்பவர்களாக பெருமானார் இருந்தார்கள் நினைவு அல்ல பெருமானாருக்கு அல்லாஹ் கொடுத்திருந்த குர்ஆனினுடைய ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு வசனங்களும் உண்மையைத்தான் போதிக்கிறது அதற்கு காரணம் இந்த குர்ஆனை ஏந்தி இருக்கிற சமுதாயம் வாழ்நாள் முழுக்க உண்மையாளர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஆனால் நம் சமுதாயத்திலே உண்மை அழிந்து கொண்டே வருகிறதே எங்கே உண்மை இருக்கிறது குர்ஆன் அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் சொல்லுது ஒரு சூறா கொண்டு வாருங்கள் பார்க்கலாம் யாராவது கொண்டு வந்தவர்கள் இருக்கிறார்களா ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு மேலாக சேலஞ்ச் விடுக்கிறது ஒரு குல்குவல்லாவை போன்று ஒரு சூறா கொண்டு வாருங்களை பார்க்கலாம் இன்ன ஆசைனாவை போன்று கொண்டு வாருங்களை பார்க்கலாம் யாராவது கொண்டு வந்தவர்கள் இருக்கிறார்களா இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறார்களா இல்லையே குரான் இவ்வளவு சேலஞ்ச் அல்லாம அஸ்மதி ரஹமத்துல்லாஹி தாலா இடத்துல ஒருத்தர் வர்றார் அல்லாம அஸ்மதி ரஹமத்துல்லா இடத்துல குரானுக்குள்ளே ஒரு மூன்று வார்த்தைகளை நான் பார்க்கிறேன் புழக்கத்திலே இல்லாத வார்த்தையை குர்ஆன் பயன்படுத்துகிறது அஸ்மாஇ அமத்துல்லா அப்படி என்ன வார்த்தைன்னு கேட்டாங்க ஹுசு அல்லாஹ் சொல்கிறார் ஹுசு கிபார் இரண்டாவது வார்த்தை உஜு மூணாவது வார்த்தை இந்த மூன்று வார்த்தைகளையும் அரபுகள் பேச்சு வழக்கிலே பயன்படுத்துவதில்லை மூன்று வார்த்தைகள் அரபிலே இல்லாத வார்த்தைகளை நான் பார்க்கிறேன் கிண்டலுக்கு வேறு வார்த்தைகளை பயன்படுத்துகிறார்கள் இதெல்லாம் பயன்படுத்துறாங்க உசு கபீர் என்று சொல்லுவார்கள் அக்பர் என்று சொல்லுவார்கள் கிபார் என்று சொல்ல மாட்டார்கள் அதீப் என்று சொல்லுவார்கள் உஜுப் என்று சொல்ல மாட்டார்கள் இந்த மூன்று வார்த்தைகள் புழக்கத்தில் இல்லாத வார்த்தைகளை குரான் சொல்லுகிறது இது என்ன நியாயம் அஸ்மை ராமத்துல்லா அங்க ஆடு மேய்க்கிற ஒரு கிழவனை கூப்பிட்டாங்க வயசான கிழவன் வா பொதுவாகவே இந்த ஆடு மேய்க்கிற இடையர்களுக்கு அதுவும் கிராமவாசிகளுக்கு இலக்கியம் கொஞ்சம் அதிகமாகவே இலக்கண இலக்கியத்திலே ஈடுபாடு அதிகமாக இருக்கும் இந்த கிராமவாசியை அழைத்து அஸ்மகி இராமத்துல்லா வயசான கலவை வாங்க உட்காருங்க அவர் வந்து உட்கார்ந்தார் அடக்கமா எந்திரிங்க எந்திரிச்ச திருப்பி உட்காருங்க அப்படின்னா உட்கார்ந்தார் எந்திரிங்க எந்திரிச்ச திருப்பி உட்காருங்க உட்கார்ந்தார் எந்திரிங்க விட்டாரு ஒரு அற அஸ்மகி இராமத்துல்லா அத்தத்தகிது நீ ஹுசுவா அந்தமினல் கிமார் ஹராமினல் உஜு எந்த மூணு வார்த்தைக்கு விளக்கம் தெரியாமல் வந்தாரோ அந்த மூணு வார்த்தையை பயன்படுத்துகிறார் என்ன என்ன பார்த்து கிண்டல் பண்றியா அத்தத்தகிரி குல்வா நீ என்ன பள்ளியில பெரிய மனுஷனா இமாமத்து வேற செய்யற இவ்வளவு பெரிய ஆளை இப்படி கிண்டல் பண்ற ஹராமினல் உஜு ஒன்ன மாதிரி ஆள்கிட்ட இருந்து இந்த மாதிரி கிண்டல் வர்றது ஆச்சரியமாக இருக்கிறதே வந்தவருக்கு எல்லா விளக்கமும் புரிஞ்சு போயிடுச்சு குர்ஆனிலே இந்த மூன்று வார்த்தைகளை அல்லாஹ் இல்லாத வார்த்தைகளை எப்படி பயன்படுத்தலாம் என்று கேட்டாய் இந்த கிராமவாசி ஒரே சபையிலே மூன்றையும் பயன்படுத்தி விட்டார் இதுதான் குர்ஆன் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் ஒரு வார்த்தையை கூட பொய் கலக்காமல் சொல்லி இருக்கிறார் பத்து ஆண்டுகளுக்கு பிறகு காபிராக மூத்தா போகிற ஒருவரை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான் தப்பத்தியதா அபீலகம் அபூலகபினுடைய மனைவி இப்படித்தான் இறப்பாள் என்று மௌத்தாகிறதுக்கு முன்னாடி அல்லாஹ் சொல்லிட்டான் மௌத்தாகிறதுக்கு முன்னாடி அல்லாஹ் சொல்லிட்டான் அபூ லஹபினுடைய மனைவி விறகு தூக்கி செல்லுவாள் அந்த விறகு விறகில் இருக்கிற கயிறே தூக்கு கயிறாக மாறி அவள் இறந்து போவாள் காபிராகத்தான் அவள் இறந்து போவாள் அத்தனையும் குரானில் சொல்லப்படுகிறது அவள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள் நினைச்சிருந்தா ஆயத்தை பொய்யாக்குறதுக்கு சும்மா வேடிக்கைக்காவது வந்து நான் ஈமான் கொண்டேன் லாயிலா இல்லல்லா முகமது ரசூலுல்லா என்றால் அந்த ஆயத் பொய்யாகி இருக்கும் குர்ஆனே பொய்யாகி இருக்கும் குர்ஆனே பொய்யாகி இருக்கும் ஆனா நல்லா ரபுல் ஆலமீன் அந்த எண்ணத்தை கூட போறவில்லையே குரான் உண்மையானது என்பதற்கு இதைவிட பெரிய சான்று என்ன இருக்க முடியும் யோசித்து பார்க்கிறோம் பெருமானார் சல்லல்லாஹு அலைவ செல்லம் அவர்கள் பெருங்கால செய்திகள் நிறைய சொல்லி இருக்கிறார்கள் அதில் இந்த சமுதாயத்தை பற்றி பெருமானார் ஒரு அதி சொல்லுகிறார்கள் நிதர்சனமாக இன்று வரை நடக்கிறது இதா பசா உம்மத்தி என்னுடைய உம்மத்திலே அசினா ஒரு ரிபா ஒரு சுர்புல் கம்ர் என் சமுதாயம் உம்மத்தே முகம்மதியா முகமது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய சமுதாயம் என்று சொல்லுகிறேன் இந்த முஸ்லிம்களிடத்திலே பரவும் விபச்சாரமும் வட்டியும் குடித்தன்மையும் பரவினால் ரத்தல்லாஹு இலையும் பாசகும் அல்லாஹ் அவர்களுக்குள்ளேயே பிரச்சனையை ஏற்படுத்தி விடுவான் ரெண்டு சமுதாயமாக நாளாக எட்டாக பத்தாக அவர்களுக்குள்ளேயே அடித்துக் கொள்வார்கள் பெருமானார் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் தீர்க்க தரிசனமாக இந்த வார்த்தையை சொன்னார்கள் இன்றைக்கு நடக்கிறதா இல்லையா நம்முடைய பிரிவுகளை யாராவது ஒன்று சேர்க்க முடிகிறதா ஒன்னு சேர்க்கலான்னு அது ஒரு கூட்டம் ஆயிடும் அப்புறம் ஆத செறிவன்லாம் அது ஒரு கூட்டம் அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும் என்றைக்கு இந்த மூன்றும் இந்த சமுதாயத்தில் இல்லையோ அன்றைக்குத்தான் சமுதாயம் ஒன்று சேரும் ஹுமான் நபிகள் கோமான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொல்லி இருக்கிறார்களே பெருமானாரின் ஒரு வார்த்தை கூட பொய் இல்லை சாதிக்குல் மஸ்தூக் பெருமானாருக்கு பேரே சாதிக்குல் மஸ்தூக் சொன்ன விஷயங்கள் சொல்லப்பட்ட விஷயங்கள் அத்தனையும் உண்மையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் நபிகள் பெருமானார் வருங்கால செய்திகளை விட்டுவிடுங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில சகாபாக்களுக்கு துஆ செய்வார்கள் அந்த துஆவும் நிதர்சனமாக நடந்ததுண்டு வரலாற்றில் ஒரு செய்தி அபூ ராஃபி பெருமானாருக்கு இடையூறு அளித்தவர் அந்த அபூ ராஃபியை கொன்று குவித்து விட்டு அப்துல்லாஹ் இப்னு அத்தீக் ரலியல்லாஹு வருகிறார்கள் கோட்டை கதவை தாண்டி வருகிற பொழுது அப்துல்லாஹிபின் அத்திக் ரலி அல்லாவினுடைய கால் அடிபட்டு போகிறது கால் வளைந்து போகிறது கோட்டைக்கு மேல இருந்து குதிச்சு தப்பிச்சு வர்றாரு காலெல்லாம் உடைந்து போகிறது உமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வருகிற பொழுது பெருமானார் காலுக்கு ஓதி துஆ செய்துவிட்டு நீ சரியாக நடப்பாய் என்றார்கள் நாள் குறித்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நாளில் குறித்த நாளில் அந்த சஹாபி மிக அழகாக நடந்தார் வரலாறு உண்டு எல்லா ஹதீஸ் நூல்களிலும் பதிவான வரலாறு அப்ப பெருமானார் சொன்ன எந்த செய்தியிலும் உண்மை இல்லை பொய்மை இல்லை ஆனா இந்த சமுதாயத்தில் எந்த செய்தியிலும் உண்மை இல்லை நம்ம சமுதாயத்தினுடைய நிலை இப்படி இருக்கிறது உண்மைக்கே சொந்தக்கார இந்த சமுதாயம் இன்றைக்கு உண்மை இழந்து போய் நிற்கிறதே அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும் எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி எந்த மென்மையையும் எந்த உண்மையையும் இந்த சமுதாயத்திற்கு கொடுத்தார்களோ அதை நாமும் கடைபிடிக்க வேண்டும் நம்முடைய குடும்பம் நம்முடைய வாழ்நாள் நம்முடைய நடைமுறை நம்முடைய சொற்கள் நடத்தைகள் அத்தனையிலும் மென்மையும் வேண்டும் உண்மையும் வேண்டும் ரபுல் அப்படிப்பட்ட சமுதாயமாக நம்மை ஆக்கி அருள்வானாக அன்பிற்குரியவர்களே இன்றைக்கு மசாயில் இன்னைக்கு நிறைய சமுதாயத்தில் நடக்கிற பிரச்சனைகள் இல்லை ஒண்ணு இந்த சேர்ல உட்கார்ந்து தொழுகிறது ஒவ்வொருத்தரும் ஒரு நோட்டீஸ் நினைச்சாலாம் நோட்டீஸ் ஒருத்தர் சேர் வேணுங்கிறாரு ஒருத்தர் சேர் வேணாங்கிறார் தொழுகையில பரல் மொத்தம் ஐந்து தொழுகையினுடைய பரல்கள் மொத்தம் அஞ்சு ஒன்று கியாம் நிற்குதல் இன்னொன்று திலாவா கியாம் ருக்கு சுஜூத் திலாவத் ஓதுதல் ஓதுதலும் பரல் கிராத் ருக்கு பரல் சுஜூது பரல் அஞ்சாவது பரல் கடைசி இருப்பு இருத்தல் கடைசி அத்தையா திருப்பு இருக்கிறமே இது பரல் ஒருவர் இந்த பரல்களை நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் தொழுகை கூடாமல் போய்விடும் ஒருத்தருக்கு நிக்கவே முடியல என்றால் உட்கார்ந்து தொழ வேண்டும் நிக்கவே முடியல அவரால் முடியாது உட்கார்ந்து தொழ வேண்டும் சிலருக்கு நிக்க முடியும் உட்கார முடியாது ருக்கு சுஜூதி செய்ய முடியாது இவர்களுக்கு தான் இந்த சேர் அது இந்த கைவுடி இருக்கிற சேரா இருக்க கூடாது நம்மால வந்து ஜம்முன்னு வந்து இப்படி வந்து உட்காந்துக்கிறாங்க தக்பீர்லாம் கட்டல இப்படி உட்காந்துட்டு அல்லாட்ட என்ன இது தொழுகையா நிற்க முடிகிறது ஆனால் ருக்கு சுஜூது செய்ய முடியவில்லை நின்னு தொழுகணும் இமாம் ருக்கு செய்யற வரைக்கும் நிக்கணும் ருக்குவும் நின்று கொண்டு செய்ய வேண்டும் சுஜூதுக்கு வேண்டுமானால் சேரிலே உட்கார்ந்து கொண்டு ருக்கு கொஞ்சம் கீழேயும் அதைவிட கீழே சுஜூதும் செல்ல வேண்டும் இப்படி இருந்தால் சேர்ல தொழுகிறது கூடும் கியாமுக்கு முடிந்தவர்கள் உட்கார்ந்து தொழக்கூடாது இதுதான் மார்க்க சட்டம் இதை பின்பற்றி நடப்போம் இரண்டாவது மசாலா அரக்கை சட்டை போட்டு தொழுகலாமான்னு ஒருத்தர் கேட்டிருக்கிறார் அரக்கை சட்டை போட்டு தொழுகலாமா ஹனபி மதுகபின்படி தாராளமா தொழுகலாம் ஆனால் ஒழுக்கம் தொழுகிறது கூடுமா கூடாத பத்வா என்ன கூடும் அதுல எந்த சந்தேகம் இல்லை ஏன்னா ஒரு ஆணுக்கு அவுரத்து என்பது தொப்புளில் இருந்து முட்டிக்கால் வரை மறைத்திருக்க வேண்டும் கையோடு சேர்த்து மறைத்துக் கொண்டால் அது விரும்பத்தக்கது மஸ்அலா இந்த தொழுகையிலே வேக வேகமாக தொழுவது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் அப்படின்னு சில பேர் வர்றாங்க அப்படி சும்மா சல்லு சல்லு சல்லுன்னு போயிட்டு ரெண்டு ரக்காத்து ஒரு நிமிஷத்துல ரெண்டு ரக்காத்து மூணு ரக்காத்து எல்லாம் முடிச்சு கலாம் கொடுத்து போயிருவார் இது திரும்ப தொட வேண்டும் ஏனென்றால் தாதியில் உள்ள இருக்கான் ருக்குவையும் சுஜூதையும் இருப்புகளையும் நிம்மதியாக மூணு தஸ்பீக் நிம்மதியாக ஓதுற அளவுக்கு ருக்கு செய்யணும் சுபஹான ரப்பியல் அலீம் சுபஹான ரப்பியல் அலீம் சுபஹான ரப்பியல் அலீம் என்று ஓதுகிற அளவிற்கு இருந்தால் தான் கூடும் இல்லைன்னா வாஜிப விட்டுருக்கிறாரு சஜிதா செவ் செய்ய வேண்டும் சஜிதா செவ் செய்யவில்லை என்றால் தொழுகையை நீட்டித் தொழ வேண்டும் அதனால இந்த விஷயங்களிலே கவனமாக இருந்து நம்முடைய தொழுகையை அல்லாஹ் சரியான தொழுகையாக ஆக்கி அருள்வானாக வாகுர் தாவானின் அஹமதுல்லாஹ் ரபில் ஆலமின் الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا نبينا مولانا محمد وبارك وسلم عليه اللهم انت السلام ومنك السلام اليك يرجع السلام تبارك ربنا وتعاليت وتعلمت هذا الجلال والاكرام ربنا اعطنا في الدنيا حسنه وفي الاخره حسنه وقنا عذاب النار صلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى وصحبه اجمعين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد